திருப்புகலூர் சுவாமி திரு அக்னீஸ்வரர் திருவடி போற்றி தேவி திரு கருந்தார்குழல் அம்மை திருவடி போற்றி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் இருநூற்றி முப்பத்தி ஏழாவது திருப்பதிகம் இது திருச்சிதம்பரம் குறிகல்லந்த இசை பாடலினான் நசையாள் உலகெல்லாம் குறி கலந்த இசை பாடலினான் நசையால் யூ உலகெல்லாம் குறி கலந்த இசை பாடலினான் நசையால் யூ உலகெல்லாம் நெறி கலந்த தொரு நீர்மயன ஆ கலந்ததொரு நீர்மயனாய் எரிதேறி பலி பேணி நெறி கலந்ததொரு நீர்மயனாய் எரிதேறி பலி பேணி எருதேறி பலி பேணி எருதேறி பலி பேணி கலந்ததோரு தோலரை மேல் உடையாங்கிடம் மொய் மலரின் முறி கலந்ததொரு தோலரை மேல் உடையான் இடம் மொய் மொய்மலரின் முறி கலந்ததொரு தோலரை மேல் உடையான் இடம் மொய் மொய்மலரின் பொறி கலந்த பொழில் பொறி கலந்த பொழில் சூழ்ந்தயலே புயலாரும் புகரும் கலந்த கொடில் சூழ்ந்தயலே புயலாரும் புகரூரே புகலூரே காது இலங்கும் குழையன் இழைச்சே திருமார்வன் ஒரு பாகம் மாது இலங்கும் திருமேனியினான் கருமானின் உரியாடை மீது இலங்க அணிந்தான் இமையோ தொழமேவும் இடம் புகலூரே இமையோர் தொழ மேவும் இடம் சோலை போது இலங்கும் நசையால் வரிவண்டு இசை பாடும் புகழூரே வரிவண்டு இசை பாடும் புகழூரே புகழூரே புகழூரே நான் பண்ணிலாவும் மறைபாடலினான் பண்ணிலாவும் மறைபாடலினான் இறை சேரும் வளையங்கை பெண்ணிலாவ உடையான் பெரியார் கடல் என்றும் தொழுது ஏத்த உன்னிலாவியவர் சிந்தையுள் நீங்க ஒருவன் இடம் என்பர் உள்நிலாவியவர் சிந்தையுள் நீங்க ஒருவன் இடம் புகலூரே புகலூரே புகலூரே மண் நிலாவும் அடியார் குடிமை தொழில் மல்கும் புகலூரே நன்ன ஒருவன் இடம் புகலூர் என்பரு நீரின் மல்கும் சடையான் விடையான் படையார் அடையார்த்தம் அரண் மூன்றும் சீரில் மல்கும் மலையே சிலையாக முனிந்தான் நீரில் மல்கும் சடையான் விடையான் அடையார்த்தம் அரண் மூன்றும் சீரின் மல்கும் மலையே சிலையாக முனிந்தான் உலகுய காரில் மல்கும் கடல் நஞ்சு அமுது உண்ட கடவுள் அமுது உண்ட கடவுள் உலகு உய்ய உலகு உய்ய காரில் மல்கும் கடல் நஞ்சு அமுது உண்ட கடவுளிடம் என்பர் புகழூரே ஊரில் மல்கி வளர் செம்மையினால் உயர்வு எய்தும் புகழூரே நன நன தத்தல்ல செய்யமேனி வெளிய பொடி பூசுவர் சேரும் அடியார் மேல் பைய நின்ற வினை பாற்றுவர் சேரும் அடியார் மேல் பைய நின்ற வினை பாற்றுவர் செய்து என்றும் பணிவாரை மெய்ய நின்ற பெருமான் உறையும் இடம் என்பர் அருள் பேணி பொய்யில்லாத மனத்தார் பிரியாது பொருந்தும் புகழூரே பொய்யில்லாத மனத்தார் பிரியாது பொருந்தும் புகழூரே நல்ல கடலின் ஓசை சிலம்பின் ஒலி ஓசை கலிக்க பயில் சாரி கடலின் ஓசை சிலம்பின் ஒலி ஓசை கலிக்க பயில் காணில் குடலின் ஓசை குரல் பாரிடம் போற்ற குனித்தார் இடம் என்பர் குழலின் ஓ ஓசை குரல் பாரிடம் போற்ற குனித்த கீழம் என்பர் விழவின் ஓசை அடியார் மேடை உற்று விரும்பி பொலிந்து எங்கும் பிடவில் ஓசை அடியார் விடை உற்று விரும்பி பொலிந்து எங்கும் முழவின் ஓசை முழவின் ஓசை முன்னீர் அயர்வெய்த முழங்கும் புகனூரே முழவின் ஓசை முன்னீர் அயர்வைத முழங்கும் புகனூரே புகனூர்

பழித்தீர்த்த கடவுள்ளிடம் என்பர் பழித்தீர்த்த கடவுள்ளிடம் என்பர் புகலூரே புள்ளை ஆர்ந்த வயலில் விளைவால் வளம் மல்கும் புகலூரே புகலூரே தென்னிலங்கை அறையன் வரை பற்றி எடுத்தான் முடி தின் தோல் தன்னிலங்கும் விரலோர் நெறிவித்து இசை கேட்டு அன்று அருள் செய்த மின்னிலங்கும் சடையான் மடமாதொடும் மேவும் இடம் என்பரு சடையான் மடமாதொடும் மேவும் இடம் என்பர் புகழூரே பொன்னிலங்கும் மணிமாளிகை மேல் மதிதோயும் புகழூரே ஏ நாகம் வைத்த முடியான் அடிகை தொழுது ஏத்தும் அடியார்கள் ஆகம் வைத்த பெருமான் பிரமன்னொடு மாறும் தொழுது ஏத்த ஏகம் வைத்த எரியாய் மிக ஓங்கிய எம்மானிடம் போலும் போகம் வைத்த பொழிலில் நிழலான் மது ஆறும் புகழூரே செய்தவத்தது மிகு தேரர்கள் சாக்கியர் செப்பில் பொருளல்லா கைதவத்தர் மொழியை தவிர்வார்கள் கடவுள் இடம் என் கடவுளிடம் போலும் கடவுளிடம் போலும் கொய்து பத்தர் மலரும் புனலும் கொடு தூவி துதி செய்து மெய் தவத்தின் முயல்வார் உயர்வானகம் எய்தும் புகழூரே புகலூரே புற்றில் வாழும் அறவம் அறை ஆர்த்தவன் மேவும் புகரூரை புற்றில் வாழும் அறவம் அறை ஆர்த்தவன் மேவும் புகரூரை மேவும் புகனூரை கற்று நல்லவரே கற்று நல்லவர் தாழியுள் ஞான சம்பந்தன் தமிழ் மாலை சம்பந்தன் தமிழ் மாலை சம்பந்தன் தமிழ் மாலை பத்தி என்றும் இசை பாடிய மாந்தர் பரமன் அடி சேர்ந்து பத்தி என்றும் இசை பாடிய மாந்தர் பரமன் அடி சேர்ந்து பரமன் அடி சேர்ந்து பரமன் அடி சேர்ந்து குற்றம் இந்தி குறைபாடு ஒழிய புகழ் ஓங்கி பொலிவரே குற்றம் இன்றி குறைபாடு ஒழிய புகழ் ஓங்கி பொலிவரே குற்றம் இன்றி குறைபாடு ஒழிய புகழ் ஓங்கி பொலி